إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரத்வத்தாலா ஒருவனுக்கு உரித்தானது அல்ஹம்துல்லா சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சகாபாக்கள் தாபிழங்கள் தபழு தாபிழங்கள் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக்குவத்தாலாவின் சாந்தியும் சமாதானமும் அகப்புறத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில வெற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தப்புவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக்குவால எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தாலா எம்மை பார்த்து தரை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வழியே எனக்கு அப்பால் உங்களுக்கும் நல்ல நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே உன்னதமான ஒரு ஜும்ஹாவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஹாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதம் ரபியுனில் அவ்வல் மாதம் எங்களிடத்திலே வந்திருக்கிறது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் பிறந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து இஸ்லாமிய வரலாற்றில் பலவாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு காத்திரமாக அமைந்த ஹிஜரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு இப்படியாக முத்தாய்ப்பு மூன்று அம்சங்களை சுமந்ததாக இந்த ரபியல் மாதம் எங்களிடத்திலே வந்திருக்கிறது முதலாவது வசந்த மாதம் ரபியனில் அவ்வல் என்றால் முதலாவது வசந்த மாதம் இந்த மாதம் வந்து விட்டாலே உலகளாவிய ரீதியில இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் தங்களை அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் குதூகலத்திலும் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சி எம்மால் பார்க்க முடிகிறது சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை பாடசாலைகள் மட்டத்திலும் மதரசாக்கள் மட்டத்திலும் மக்தபுகள் மட்டத்திலும் போட்டி நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டு பரிசில்கள் வழங்கப்படுகின்ற ஒரு காலமாக இந்த அணில் அவ்வல் மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த மாதத்திற்கு இப்பேற்பட்ட மாண்பை மகத்துவத்தை இஸ்லாமிய சமுதாயம் கொடுக்கிறது என்றால் அல்லாஹுடைய இறுதி தூதர் மஹம்மத் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கிறிஸ்து குபின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் ஆமுல் யானை வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டில் மக்காவிலே ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய பிறப்பு தான் இந்த மாதத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று விடயங்களை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் முதலாவது உங்களுடைய நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை சீராவை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் பரிசுத்தமான குரானுடைய மாண்புகளையும் மகத்துவங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தை பற்றி உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு தாய் தகப்பனை பார்த்து சொன்னார்கள் படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் உஸ்தாதிமார்களை பார்த்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாத சமுதாயமாக இன்றைய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான விஷயம் பரம்பரை பரம்பரை முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்ற பெருமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான சில அம்சங்களையாவது தெரிந்திருக்கிறோமா என்று கேட்டால் அதனுடைய பதில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்க முடியும் இந்த நிலை மாற வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இந்த ரபி அனிலவல் மாதத்தில் மாத்திரமல்ல பேசப்படுவதற்கு தகுதியான ஒரு வரலாறு எங்களுடைய உடம்பில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பேச வேண்டும் உத்தம சகாபாக்கள் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக செய்த தியாகங்களை பற்றி காலமெல்லாம் பேச வேண்டிய ஒரு வரலாறு அந்த அடிப்படையில் தான் சொல்லல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் என்னை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லல்லாஹு அழகி செல்லம் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்திலேயே எத்தீம் என்கின்ற அனாதையான ஒரு சிறப்பான பெயரோடு பிறந்தார்கள் நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அரேபியர்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை இன்னும் ஒரு செவிலித்தாயிடத்திலே கொடுத்து சில ஆண்டுகள் பால் கொடுக்கக்கூடிய வளமே அரேபியர்களுடைய வாழ்க்கையில இருந்தது அந்த பிரகாரம் தான் நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் ஆரம்பமாக தன்னுடைய தாயினுடைய மார்பகத்திலே பால் குடிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஐந்து பெண்களிடத்திலே சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அந்தவர்கள் பால் குடித்திருக்கிறார்கள் இரண்டாண்டுகள் சம்பூர்ணமாக பால் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ஹலீமா சஹதியா ரவி அல்லாஹு அவர்கள் ஐம்பத்தி ஏழு வயது நபி அவர்களுக்கு மதீனாவிலே அருமை தோழர்களான சஹாபாக்களோடு மஸ்ஜிது நபவியிலே பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தூரத்தில் ஒரு வயோதிப பெண் தடியூண்டிக் கொண்டு நபிகளாரை பார்ப்பதற்கு வருவதை கண்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து இறங்கி மிம்பரில் இருந்து கீழே இறங்கி அந்த வயோதிப பெண் வருகின்ற வருகையை நோக்கி விரைந்து சென்றார்கள் அந்த பெண்ணை தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்துக் கொண்டு கைகளிலே பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே உட்கார்ந்திருந்த பயான் நிகழ்த்தினார்களோ அதே இடத்திலே அவர்களுடைய மேலாடையை கலட்டி விரித்து விட்டு அந்த வயோதிப தாயை உட்கார வைக்கிறார்கள் நெருக்கமான ஒரு உறவு ஒரு தாய் பிள்ளை பாசத்தை பார்ப்பதை போன்று சகாபாக்கள் உணர்கிறார்கள் கொஞ்ச நேரம் இருவருமாக நெருக்கமாக பேசி கதைச்சி சிரித்ததற்கு பிறகு அந்த வயோதிப தாய் தன்னுடைய வீடை நோக்கி புறப்படுவதற்காக நபிகளாண்டத்திலே பிரியா விடை பெறுகிறாள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் அந்த தாயை அப்படியே பிடித்துக் கொண்டு வந்து அவர்களுடைய வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு விட்டு வந்து சகாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு யாருக்கேனும் தெரியுமா சொன்னார்கள் அருமை தோழர்கள் நபியே நாயகமே யார் என்று தெரியவில்லையே நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அலைஹி செல்லம் சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகள் எனக்கு பால் தந்த என்னுடைய தாய் ஹலீமா கழுதியா ரதி அல்லாஹு அவர்கள் தான் இவர்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் ஜன்னத்து உம்மஹாத் சொர்க்கத்தை நீங்கள் தேடுகிறீர்களே சொர்க்கத்தை தேடுகிறீர்கள் உங்களுடைய தாயினுடைய தகப்பனுடைய காலடியிலே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் சொர்க்கத்தை தாயினுடைய காலடியில் வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கே சொர்க்கத்தை தேடுகிறீர்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அங்கே சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஐந்து வயது வரைக்கும் ஹலீமா சஹதியா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய பராமரிப்பே தாயிப்புடைய மண்ணிலே நபிகளார் வாழ்கிறார்கள் ஐந்து வருடங்கள் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நபி அவர்களை தன்னுடைய தாய் ஆமினாவிடத்தில் வந்து ஒப்படைக்கிறார்கள் ஆமினா அவர்கள் தன்னுடைய ஐந்து வயது பாலகன் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிலிருந்து அடிமை பெண் உம் ஐமன் ரதி அல்லாஹு அவர்களை மலைத்துக் கொண்டு மதீனாவை நோக்கி செல்லுகிறார்கள் மதீனாவில் தான் அப்துல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை சிரியாவிலிருந்து மக்காவை நோக்கி வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிற நேரத்தில் மதீனாவிலே வபாத்தாகி அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆமினா அவர்கள் தன் மகனை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் மதீனாவுக்கு சென்று வருவோம் உங்களுடைய தந்தையினுடைய கபர் இருக்கிறது சென்று தரிசித்து விட்டு தியாரா செய்துவிட்டு மதீனாவிலே இருக்கின்ற உங்களுடைய சொந்தங்களையும் பார்த்துவிட்டு வாருங்கள் சென்று வருவோம் என்று தன்னுடைய ஐந்து வயது பாலகன் முகமது சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு மதீனாவுக்கு செல்லுகிறார்கள் மதீனாவுக்கு சென்று அங்கு கொஞ்ச காலம் வாழ்கிறார்கள் நபி அவர்களுக்கு ஆறு வயதாகிறது மீண்டும் மக்காவை நோக்கி தன்னுடைய சொந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு திரும்பி வருகின்ற வழியில் அபவா என்கின்ற இடத்தை அடைகிற நேரத்தில் தாய் ஆமினா அவர்களும் சுகையின முற்று அந்த இடத்திலேயே வபாத்தாகி விடுகிறார்கள் ஆறு வயது சிறுவனாக இருந்த முகமது நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் தந்தையையும் இழந்து தாயையும் இழந்து இப்போது முழுமையான ஒரு எத்தியமாக அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் தன் தாய் மரணித்த செய்தி கூட முழுமையாக அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு உதவியாக வந்த உம்மு அவர்கள் தன் கையாலே கபறு வெட்டுகிறார்கள் அந்த இடத்திலேயே ஆமினாவை நல்லடக்கம் செய்கிறார்கள் சிறுவன் முகமது சல்லாஹு செல்லும் வசல்லம் அவர்களை கையில் பிடித்து அப்படி அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள் மக்காவை நோக்கி சில எட்டுக்கள் நடந்து சென்ற நபி அவர்கள் தன்னுடைய கையை பிடித்து கொண்டு என்னை அழைத்துக் கொண்டு செல்வது யார் என்று அப்போதுதான் அந்த தாயினுடைய முகத்தை அன்னார்ந்து பார்க்கிறார்கள் அது என்னுடைய தாய் அல்ல திரும்பி பார்க்கிறார்கள் சற்று முற்றும் பார்க்கிறார்கள் தன்னுடைய தாயை காணவில்லை கபருதான் அங்கே காட்சி தருகிறது அந்த கையை பிடித்திருக்கின்ற உம்மு ஐமன் ரதியல்லா குத்தாதான் அவருடைய கையை அப்படியே உதறினார்கள் கபரை நோக்கி ஓடோடி வந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாயினுடைய கபருக்கு மேலால் அப்படியே படுத்துழுந்து அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஆறு வயது சிறுவன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு வாராக உம்மு ஐமன் ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த சிறுவனை ஆறுதல் படுத்தி மக்காவை நோக்கி அழைத்து செல்லுகிறார்கள் பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய கையிலே பாரம் கொடுப்பதற்காக பாரம் கொடுத்து விடுகிறார்கள் தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கோ வயோதிபம் எழுபத்தெட்டு வயது தன்னுடைய சிறிய மகன் அபு தாலிபை அழைத்து சொன்னார் மகனே நான் வயோதிபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு எப்போது மரணம் வரும் என்பது எனக்கு தெரியாது நானும் மரணித்து விட்டால் இந்த முகம்மதை பராமரிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை போல கைக்கு நீ பாரம் எடுத்துக்கொள் வளர்த்துக்கொள் என்று பாரம் கொடுக்கிறார்கள் கொடுத்து இரண்டு ஆண்டுகள் எண்பது வயது ஆகிறது அப்துல் முத்தலிப் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அபு தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஐம்பத்தி ஒன்பது வயசு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்களோடு மதீனாவிலே வாழ்கிறார்கள் ஒம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹிஜிரி எட்டாம் ஆண்டு சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒம்ரா செய்வதற்காக வருகிறார்கள் மக்காவுக்கு செல்வதற்கு ஒரு இரண்டு வழிகள் இருக்கிறது சுருக்கமான பாதை ஒன்று இருக்கிறது நீளமான பாதை ஒன்று இருக்கிறது நபியவர்கள் மக்காவுக்கு செல்வதற்காக நீளமான பாதையை தெரிவு செய்கிறார்கள் சஹாபாக்களுக்கோ ஆச்சரியம் ஆனாலும் நபி அவர்கள் முன்னால் செல்லுகிறார்கள் சஹாபாக்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஓரிடத்தை அடைகிற நேரத்தில் அந்த இடத்திலே சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த இடத்திலே நாம் இன்று இரவு நாம் தங்கிக் கொள்ளலாம் கூடாரமிட்டு அத்தனை சகாபாக்களும் தங்கிக் கொள்ளுகிறார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்தால் காணவில்லை தூரத்திலே ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் வருகிறார்கள் வந்து பார்த்தால் ஒரு கபரடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்து கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நபியே நாயகமே இந்த கபரடியில் உட்கார்ந்து கொண்டு ஏன் அழுகிறீர்கள் இது யாருடைய மன்னரை சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லும் அவர்கள் இதுதான் என்னுடைய தாய் ஆமினாவுடைய கபரு இதுதான் என்னை பெற்றெடுத்து வளர்த்து என்னை ஆளாக்கி என்னுடைய தாயினுடைய கபரு இந்த இடத்திலே நான் இன்று இரவு படுக்க போகிறேன் நீங்கள் உங்கள் கூடாரத்திற்கு சென்று தூங்கிக் கொள்ளலாம் நபி அவர்களை பார்த்தால் மிகவும் சங்கஞ்சனமான நிலைமையில இருக்கிறார்கள் இரவு முழுக்க சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் தன்னுடைய தாயினுடைய கபரடிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாயினுடைய அரவணைப்பு பக்கத்திலே படுத்தால் பிள்ளை எவ்வளவு நிம்மதியாக உறங்குமோ அதே போல சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்துடைய நபியாக இருந்து கொண்டு தன்னுடைய தாயினுடைய கபரடிக்கு பக்கத்திலே அப்படியே படுத்து உறங்க ஆரம்பிக்கிறார்கள் உறக்கம் வரவில்லை எழும்புகிறார்கள் அழுகிறார்கள் எழும்புகிறார்கள் அழுகிறார்கள் சொன்னார்கள் என் அருமை தாயே இந்த உலகத்தில் எனக்கு அல்லாஹு தால தந்த சிறப்பான ஒரு நல்ல பெயர் எத்தீம் எத்தீம் என்ற பெயரை அல்லாஹ் தந்திருக்கிறான் நான் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் மஹம்மத் இங்கே வா என்று நீங்கள் என்னை அழைத்தால் தொழுகை அப்படியே விட்டுவிட்டு என்னம்மா என்று நான் உங்களுக்கிட்ட ஓடோடி வருவேன் என்ன கூப்பிடலையே நீங்க நீங்க என்ன அழைக்கலையே அந்த பாக்கியத்தை அல்ல எனக்கு தரலையே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சகாபாக்கள் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அத்தனை சகாபாக்களும் எழுது கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அபவா என்ற இடத்திலே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் அதற்கு பிறகு நபிசல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் எப்போதெல்லாம் வாழ்க்கை நான்கு அம்ராக்களையும் ஒரே ஒரு ஹஜ்ஜையும் சல்லல்லாஹு அலைஹி வசலம் நிறைவேற்றினார்கள் மக்காவை நோக்கி செல்லுகின்ற நேரத்தில் தன்னுடைய தாயினுடைய கபரடிக்கு செல்லாமல் மக்காவுக்கு செல்ல மாட்டார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இப்படியாக சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாற்பதாவது வயதிலே ஜிப்ரில் அலைஹிசலாம் அவர்கள் வந்து நபித்துவத்தை கொடுக்கிறார்கள் நுபுவத் கிடைக்கிறது சோதனைகளுக்கு மேல் சோதனைகளை மக்காவிலே சந்திக்கிறார்கள் பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹிஜரத் போன மாதமும் நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் ஹிஜரத்தில் சென்றார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபிகள் மீது அதிகமான அன்பு இறக்கம் வைத்திருந்தார்கள் அமரபில் கத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் வந்து சொன்னார்கள் நபியே நாயகமே என்னுடைய தாயை விட என்னுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட உங்கள் மீது நான் மஹ்பத் வைத்திருக்கிறேன் நபியே நாயகமே கண்மணி நாயகம் சொல்லல்லாது அலைவு செல்லம் சொன்னார்கள் உங்களுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணமாகவில்லை உங்களுடைய ஈமானிலே குறை இருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சொன்னார்கள் நபியே நாயகமே என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய மனைவி இந்த உலகம் ஏன் என்னுடைய உயிரை விட மேலாக நான் உங்களை மதிக்கிறேன் உங்கள் மீது மஹப்பத் வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹு செல்லம் சொன்னார்கள் இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடைந்திருக்கிறது முக்கம்மலான ஈமானாக இருக்கிறது என்று சொல்லல்லாஹு அலைஹு செல்லம் சொன்னார்கள் எப்போது ஒரு முக்மீன் ஒரு முஸ்லிம் தன்னுடைய உயிரை விட மேலாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லும் அவர்களை மதிக்கிறாரோ கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் மீது அன்பு வைக்கிறாரோ அப்போதுதான் அவர்களுடைய மஹப்பத்தின் மூலமாக அவருடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடைகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லும் சொன்னார்கள் சஹாபாக்கள் எந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்கள் நபிகளாரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் தொழிலுக்காக வேலைக்காக மனைவியுடைய வீட்டுக்காக சென்றிருந்தால் நபிகளாருடைய ஞாபகம் வந்தால் ஓடோடி வருவார்கள் நபிகளாருக்கு பக்கத்திலே வந்து நபியினுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து விட்டு சென்று கொள்ளுவார்கள் பெண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹு செல்ல மஸ்ஜித் நபமிக்கு வருகின்ற நேரத்தில் ஒரு அன்சாரி தோழர் ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார் இந்த அன்சாரி தோழரை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் யா புலான் மாலி அராக மஹூனன் என் அருமை தோழரே நீங்க ரொம்ப கவலையோடு இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் நபியை நாயகமே நம்பூர் இலா வஜிஹிக் வனுஜாலிஸ் வகதன் துர்பா மகன் நபியின் இந்த உலகத்திலே அல்லாஹு காலா எங்களுக்கு தந்த பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறார் நீங்கள் பேசக்கூடிய பயான்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான் எனக்கு உள்ள கவலை என்ன தெரியுமா நபியே நாயகமே நாளை மறுமை நாளில் நீங்கள் நபிமாதுகளோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக உயர்ந்த அந்தத்தில் இருப்பீர்கள் நாம் எங்கிருப்போமோ எனக்கு தெரியாது இதனை நினைத்து நான் மறுமையை நினைத்து நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு பசியும் இல்லை தூக்கமும் இல்லை நிம்மதியிலிருந்து தவிக்கிறேன் நபியே நாயகமே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு கூட அந்த தோழருக்கு பதில் சொல்ல முடியாமல் நபி அவர்கள் மௌனித்து மௌனமாக இருக்கிறார்கள் فأتاه جبرائيل بهذه الآية ومن يطع الله والرسول فقد أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا குரானுடைய வசனம் இறங்குகிறது ஜிப்ரில் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் வருகிறார்கள் நபியே உங்களுடைய அன்சாரி தோழர் கேட்ட கேள்விக்கு அல்லா பதில் சொல்லி இருக்கிறான் அவருக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் அல்லா பதில் சொல்லி இருக்கிறான் யார் ஒருவர் அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் முழுமையாக வழிபடுகிறார்களோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் நபிமாறுகளோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹு தாலா சொன்ன போது அந்த அன்சாரி தோழர் சந்தோஷம் அடைந்தவராக தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறார் சொன்னார் நான் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை நான் எடுத்து நடக்கின்றேன் ஆனால் நாளை மறுமையிலே நபிகளாரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தோடு அந்த அன்சாரி தோழர் தன்னுடைய இல்லம் நாடி சென்றதாக புகாரியில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அதனால் தான் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் குல்லு உம்மதி எது ஜன்னா என் சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் சுவர்க்கம் நுழைவார்கள் இல்லாமன் அபா என்னை மறுத்தவர்களை தவிர என்று சொல்லல்லாஹு அலிஹு செல்லம் சொன்னார்கள் உங்களை மறுக்கக்கூடியவர்கள் யார் நபியே நாயகமே மன் அசா அணி ஜன்னா என்னுடைய சுண்ணத்தான அமலை யார் ஒருவர் உலக வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறானோ அவன் எனக்கு வழிபட்டான் அவன் சொர்க்கம் நுழைவான் என்று சொன்னார்கள் இது சுண்ணத்து தானே என யார் ஒருவர் அதனை அப்படியே புறமுதுகுக்கு அப்பால தூக்கி வீசிடுறாரோ அலட்சியத்தோட சுண்ணத்து தானே என்று எடுத்து நடக்காமல் அதனை விட்டு விடுகிறாரோ அவர் எனக்கு மாறு செய்தவன் எனக்கு வழிபடாமல் மாறு செய்தவன் என்று சொல்லல்லாஹு அலைவு செல்லும் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் உண்ணுகின்ற நேரத்தில் பருகுகின்ற நேரத்தில் உறங்குகின்ற நேரத்தில் பயணம் செய்கின்ற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தை பார்த்தாலும் அதிலே அழகிய பலம் முன்மாதிரிகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு வைத்திருக்கிறான் சுண்ணத்தான வாழ்க்கை எங்களுடைய அமலிலே இருக்க வேண்டும் ஒரு நாள் பொழுது சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் மின்பரில் ஹொத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இரண்டு குழந்தைகள் ஹசன் ஹொசைன் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் இருவரும் வருகிறார்கள் வந்த நேரத்தில் சொல்லல்லாஹு அலைகுவ சொல்லும் அவர்கள் இரண்டு குழந்தைகளை மலைத்து இரண்டு குழந்தைகளையும் முத்தமிடுகிறார்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அவர்களுடைய கழுத்திலும் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதட்டிலும் முத்தமிட்டார்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் கேட்கிறார்கள் நபியை நாயகனே என்ன காரணம் வித்தியாசமாக முத்தமிட்டு இருக்கிறீர்களே இந்த இரண்டு குழந்தைகளுடைய முடிவும் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முடிவை நான் பார்க்கிறேன் அதனால் நான் முத்தமிட்டேன் என்று சொல்லல்லாஹு அலைஹு செல்லும் சொன்னார்கள் பாத்திமா ரதி அல்லாஹு அணுக அவர்கள் வருகிறார்கள் நபியே நாயகமே லிகுல்லி நபியின் துஆன் முஸ்தஜாபா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் விசேஷமான துவாவை கொடுத்திருக்கிறான் கேட்டால் உடனே அது அங்கீகரிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கு தந்திருக்கிறானே உங்களுக்கும் அந்த துவா இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியான மௌத்து வராமல் நபியே நாயகமே அந்த துவாவை கொண்டு நீங்கள் அல்லாஹுடைய துவா கேளுங்கள் என்று சொன்ன போது கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் சொன்னார்கள் நிச்சயமாக அந்த துவா என்னுடைய கையில இருக்கிறது தான் ஆனாலும் உன்னுடைய குழந்தைகளின் பாதுகாப்புக்காக நான் கேட்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஏன் கேட்க மாட்டீர்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்குத்தானே அதிகமான இரக்கம் இருக்கிறது பெற்றவர்கள் நாங்களாக இருந்தாலும் இந்த பிள்ளைகள் மீது அதிகமான இரக்கம் வைத்திருப்பது நீங்கள் தான் நபியே நாயகமே சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நாளை மர்மை நாளில் என்னுடைய உம்மத்துக்காக நான் ஷபாத்தி செய்வதற்காக இந்த துவாவை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் மதீனாவில் ஒரு சஹாபியினுடைய விருந்தோம்பலுக்காக சொல்லல்லாஹு அலைஹு செல்லம் சென்றிருக்கிறார்கள் விருந்தோம்பலிலே சொல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் நன்றாக சஹாபாக்களோடு ரசித்து ருசித்து உண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அத்தனை சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் அன செய்யுதுன்னாஸ் நாளை மறுமையிலும் நான் தான் மக்களுடைய தலைவனாக இருப்பேன் என்று சொன்னார்கள் நாளை மறுமையிலும் நான் தான் மக்களுடைய தலைவனாக இருப்பேன் ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற காலம் வரைக்கும் பிறந்த அத்தனை மனித கோடிகளுக்கும் தலைவனாக நான் தான் இருப்பேன் என்று சொல்லல்லாஹு அலைஹசல்லம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அனைவரும் நான் சொல்லுகின்ற விடயத்தை தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள் மகஷர் மைதானத்தில் அல்லாஹு தாலா கோடான கோடி மக்களை ஒன்று சேர்ப்பான் கேள்வி கணக்கு கேட்பதற்காக உடம்பில் எந்த ஆடையும் இல்லாமல் செம்பு தரைக்கு மேலால் செருப்பில்லாமல் மனிதர்கள் வியர்வையின் வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருப்பார்கள் தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த நாளையில் எல்லா மக்களும் யாரப்பி யாரப்பி யாரல்லா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று மகஷர் மைதானத்திலே ஆங்காங்கே மக்கள் ஓடோடி திரிவார்கள் அந்த நாளையில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஒரு பிள்ளை தன்னை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹுடைய உதவியை தவிர வேறு யாருடைய உதவியும் இல்லாத அந்த மகஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்திலும் அமளித்து மொழிகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஆதம் அலஹிசலாம் அவர்களிடத்தில் ஓடோடி செல்லுவார்கள் நீங்கள் அபுல் பஷர் மனிதகுல தந்தையாக இருக்கிறீர்கள் அல்லாவனுடைய கையால் உங்களை படைத்து சுவர்க்கத்தினுடைய வாழ்வை தந்திருக்கிறான் இந்த மகிஷருடைய கஷ்டத்திலிருந்து நீங்குவதற்காக அல்லாஹிடத்தில் எங்களுக்காக நீங்கள் துவா கேட்க கூடாதா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன் அந்த தவறு தான் ரப்பனா லலம்னா பூசனா இல்லம் தகுப்பிர்லனா வ தரஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் அந்த தவறுக்காக நான் அல்லாஹிடத்திலே எனக்கு தந்த விஷயம் துகாவை நான் உலகத்திலேயே கேட்டு விட்டேன் அதனால உங்களுக்கு நான் துகா கேட்கக்கூடிய பாக்கியம் தகுதி எனக்கு இல்லை அங்கே நூஹ் அலை இஸ்லாம் இருக்கிறார்கள் அவரிடத்திலே செல்லுங்கள் நூஹ் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே அத்தனை மனித கோடிகளும் வருவார்கள் அல்லாஹு தாலா உங்களை பார்த்து அபுதன் ஷகூரா நன்றியுள்ள அடியான் அல்லாஹ் உங்களை பாராட்டி புகழ்கிறான் இந்த மகஷருடைய இருந்து எங்களுக்காக நீங்கள் அல்லாஹுடத்தில் துவா செய்து கொஞ்சம் பாதுகாப்பு பெற்று தரக்கூடாதா நோஹ் அலைஹிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் ஒரு தவறு செய்திருக்கிறேன் அந்த துவாவை உலகத்திலேயே கேட்டுவிட்டேன் உங்களுக்காகவும் எனக்காக துவா செய்தும் கொள்ள முடியாது அடுத்ததாக வருவார்கள் உர் ரஹ்மான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே ஓடோடி வருவார்கள் அல்லாஹுவிடத்திலே மன்றாடுவார்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்குமாறு சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் நான் மூன்று பொய்கள் சொல்லி இருக்கிறேன் அந்த மூன்று பொய்களுக்கும் நான் அல்லாஹுடத்திலே தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது அதனால யா நப்சி யா நப்சி எனக்காக நான் துவா கொள்ள வேண்டும் உங்களுக்காக என்னால் கேட்க முடியாது அங்கே இருக்கிறார் மூசா இருக்கிறார் கலீம் உள்ள அல்லாஹோடு பேசிய வாக்கியத்தை பெற்ற நபி அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் வழியனுப்பி வைப்பார்கள் அத்தனை மனித கோடிகளும் மூசா அலை இஸ்லாம் அவர்களை வந்து அப்படியே சூழ்ந்து கொள்ளுவார்கள் சொல்லுவார்கள் எங்களுக்காக துகா கேளுங்கள் மூசா அலைஹிசலாம் சொல்லுவார்கள் நான் எகிப்தில் ஒருவனுக்கு அடித்தேன் அவன் மரணித்து விட்டான் அதற்காக நல்லாவிடத்திலே நான் தௌபா செய்ய வேண்டும் யா நப்சி யா நப்சி உங்களுக்காகவும் எனக்கு துவா கேட்க முடியாது அங்கே இருக்கிறார் ஈசா அல்லாவுடைய ரூஹுல்லா என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அத்தனை மனித சமுதாயமும் ஈசா அலையுஸ்லாம் அவர்களிடத்தில் வருவார்கள் நபி ஈசா அலிஹிஸ்லாம் எந்த காரணத்தையும் முன் சென்ற நபிமார்கள் சொன்னதை போல சொல்ல மாட்டார்கள் ஒரே ஒரு வார்த்தையை பேசுவார்கள் அங்கே இருக்கிறார் ரஹ்மத்துடைய நபி முகம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைப்பார்கள் அத்தனை மனித கோடிகளும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அப்படி சூழ்ந்து கொள்ளுவார்கள் அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுஜூதில் அப்படியே விழுந்து விடுவார்கள் அல்லாஹுடைய அரசுக்கு கீழார் அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் சுஜூதில் இருந்து யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி என் சமூகமே என் சமூகமே என் சமூகமே என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் கெஞ்சுவார்கள் அழுவார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய நபியினுடைய நடுக்கத்தை பார்த்து அல்லாஹுடைய அரசு நடுங்க ஆரம்பிக்கும் அல்லாஹ் சொல்லுவான் யா கேட்டது போதும் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் என்ன துவா கேட்கிறீங்க நான் கபூல் செய்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹு செல்லும் துவா கேட்பாங்க யா அல்லா இந்த மக்கள் அனைவர்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் அல்லாஹு தால பெரும் கூட்டத்தை மன்னிப்பான் சிறு கூட்டத்தை மன்னிக்க மாட்டான் அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹு தால தீர்ப்பளிப்பான் அதற்கு பிறகு அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான் எந்த நபிக்குமே கொடுக்காத ஒரு கண்ணியமான புகழுக்குரிய ஒரு இடத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் நபியே அதுதான் மகாமன் மஹமூது என்று சொல்லக்கூடிய புகழுக்குரிய ஸ்தானம் அந்த இடம் வேற யாருக்கும் அல்ல என்னுடைய ஹபீபாகி உங்களுக்குரியது போய் உட்காருங்க சொர்க்கத்தை அனுபவிங்க அந்த சொர்க்கத்தை அந்த மக்காமன் மஹமூதை அல்லாஹ் கொடுத்ததற்காக நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலிஹி செல்லும் அவர்கள் இந்த பூமியில் யாரும் அல்லாஹோ இதுவரை காலம் புகழாத அளவுக்கு புகழ்ந்து புகழ்ந்து நன்றி செலுத்தி விட்டு சொல்லுவார்கள் யா அல்லாஹ் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் ஏன் போக மாட்டீங்க இந்த கொஞ்ச மக்கள் நரகம் நுழைய நான் எப்படி சொர்க்கம் நுழைய முடியும் இந்த மக்கள் யார் தெரியுமா தொழுகைக்காக அஞ்சு நேரம் வாங்க சொன்ன நேரத்துல பாங்கு துவா ஓதினாங்க அதுல ஓதினாங்க நீ வாக்களித்திருக்கிற அந்த மக்காமன் மஹமூத எங்கள் நபி கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுக்கு நீ கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக என்று ஐந்து நேர பாங்குடைய துகாவில் இந்த மகாமன் மஹமூத இவர்கள் உன்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் இவர்கள் நரகன் நுழைய என்னால் எவ்வாறு அந்த இடத்திற்கு செல்ல முடியும் பாங்கு துவாவை ஓதியதன் காரணமாக அந்த ஆதாரத்தை வைத்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மகிஷர் மைதானத்தில் இந்த துவாவை அல்லாவுக்கு முன்னால சொல்ற நேரத்தில் அல்லாஹு தால அவர்களையும் மன்னித்து சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சல்லல்லாஹு அலைஹி செல்லும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த துவாவுக்காகத்தான் என்னுடைய பேர குழந்தைகள் ஹசனுக்கும் ஹசைனுக்கும் நான் அன்று உலகத்தில் துவா கேட்கவில்லை மகிஷர் என் உம்மத்திற்காக துவா கேட்பதற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு செல்லம் சொன்னார்கள் பாங்கு சொல்ற நேரத்தில் யாரோடும் கதைக்காம பேசாம இருந்து முஹின் பாங்கு சொல்ற மாதிரி யார் பதில் சொல்லி அசானுடைய துவாவை முழுமையாக ஓதி முடிக்கிறாரோ ஹல்லத் லஹூ ஷபாஅதி அவருக்கு என்னுடைய ஷபாத் வாஜிபாகிவிட்டது கட்டாயமாகிவிட்டது என்று சொல்லல்லாஹு அலிஹு செல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த உலக வாழ்க்கை வாழக்கூடிய எந்த சந்தர்ப்பத்திலும் நெறிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய உயரிய சுண்ணத்தான வாழ்க்கை நாங்கள் மறந்து விடக்கூடாது மறந்த சமுதாயமாக வாழ்வோமே ஆகிருந்தால் உலகத்துடைய வாழ்வு நஷ்டம்தான் மறுமையின் வாழ்வும் நஷ்டம்தான் இதனைத்தான் அல்லாஹு தால குரானிலே சொன்னான் யார் ரசூலுக்கு வழிபடுகிறானோ அவன் அல்லாவுக்கே வழிபட்டு விட்டான் இந்த அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நல்லவர்களாக வாழ்வோம் நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவோம் பரலான தொழுகைகளோடு மட்டுமல்ல சுண்ணக்கான தொழுகைகளிலும் கவனம் செலுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாகத்தையும் பெறுவதற்கு இவ்வுலக வாழ்க்கை வாய்ப்பாக பெற்றுக்கொள்ள முயல்வோமாக அதற்கு எல்லாம் வல்ல அல்லா அருள் பாலிப்பானாக ஏ அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக எங்களை விட்டு மரணித்த மன்னரையில் வாழ்கின்ற அந்த மருகங்களுக்கு அல்லாரகம் செய்வாயாக எங்கள் பிள்ளை செல்வங்கள் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக அல்லா வளரச் செய்வாயாக நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் நீ கொடுத்தல்வாயாக எங்கள் துவா எங்கள் துவாவை கபுல் செய்து அங்கீகரிப்பாயாக வாஹர்